الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد كنتم خير أمة أخرجت للناس تأمرون بالمعروف وتنهون عن المنكر النبي صلى الله الله عليه عليه وسلم كل معافى المجاهرين كما قال والسلام صدق مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்புக்கும் இறை நேசத்திற்கு முறித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று அண்ணல் பெருமானா செல்லல்லாஹு அணைவ செல்லும் இந்த சமூகத்திற்கு வாங்கி கொடுத்த சலுகைகள் என்ற ஒரு முக்கியமான தலைப்பிலே நாம் சில விஷயங்களை பார்க்க இருக்கிறோம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருபத்தி 23 ஆண்டு காலம் வாழுகிறார்கள் மதீனாவிற்கு வந்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்திற்காக மற்ற சமூகத்தை விட இந்த சமூகத்தின் மீது முன்னுரிமை கொடுத்து வாங்கி கொடுத்த சலுகைகள் ஏறத்தாழ 700க்கும் மேற்பட்ட சலுகைகள் உண்டு அதிலே உங்களுக்கு ஒரு 40 சலுகைகளை மட்டுமே நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த சமூகத்திற்கு வாங்கிக் கொடுத்த சலுகைகளை முதலாவது முந்தைய சமூகத்தில் எல்லாம் பள்ளிவாசல் என்பது குறிப்பிட்ட இடத்தில் தான் இருக்கும் அதிலும் தொழுகை மட்டும்தான் இபாதத்தை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது பியர் என்று சொல்லுவார்கள் பியா என்று சொல்லுவார்கள் கனாஇஸ் கிறிஸ்துவர்களுடைய அந்த சர்ச்சுக்கெல்லாம் கனாயிஸ்னு சொல்லுவாங்க யூதர்களுடைய மடத்துக்கெல்லாம் தியர் என்று சொல்லுவார்கள் பிய என்று சொல்லுவார்கள் இங்கு வெறும் இபாதத்தை தவிர வேறு எதுவும் நடக்கக்கூடாது ஆனால் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்ல மன்னவர்கள் பள்ளிகளையும் இந்த சமுதாயத்திற்கு அதிகரித்துக் கொடுத்தார்கள் பூமி முழுக்க நீங்கள் பள்ளிகளை உருவாக்கலாம் அந்த பள்ளி வெறும் தொழுவதற்கு மட்டுமல்ல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்கு கூட பள்ளிக்கு தான் வந்தார்கள் மதியம் 11 மணி ஏறத்தாழ பள்ளிவாசலுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள் உமர் ரலியல்லாஹு உள்ளே இருக்கிறார்கள் 11 மணி இருக்கிற நேரம் அல்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹுவை பார்த்து கேட்டார்கள் உமரே இந்த நேரத்தில் பள்ளிக்கு வந்திருக்கிறீரே என்ன காரணம் உமர் ரலியல்லாஹு வைத்த காட்டினாங்க பசிதான் பள்ளிக்கு அழைத்து வந்தது அபுபக்கர் அலி அல்லாஹ் பார்த்து உமர் அலி அல்லாஹ் கேட்டாங்க நீங்க இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்களே அபுபக்கர் அலி அல்லாஹ் சொன்னாங்க எனக்கும் பசி அதனால தான் நான் இங்க வந்திருக்கிறேன் இரண்டு பேரும் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது பெருமானார் வருகிறார்கள் வந்த நாயகம் கேட்டார்கள் ரெண்டு பேரும் பள்ளியில் இருக்கிறீர்களே என்ன காரணம் பசிக்கிறது நாயகமே பள்ளிவாசலுக்கு வந்தோம் ரெண்டு பேரும் சேர்த்து நாயகமே நீங்க இங்க பசி அதனால்தான் நானும் வந்தேன் பசிக்கு கூட பள்ளியில் ஒதுங்கினார்கள் சரி வாழ்க்கை அபு அய்யூபுல் அன்சாரியின் வீட்டுக்கு செல்லலாம் என்று பெருமானார் அழைத்து செல்கிறார்கள் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டிலே இல்லை மனைவி சொன்னார்கள் நீங்கள் அமருங்கள் என் கணவர் வந்து விடுவார் அபு அய்யூபுல் அன்சாரி பெரும் தோட்டத்துக்கு சொந்தக்காரர் பேரித்தன் குலையோடு வருகிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் உமர் ரலியல்லாஹு அபூபக்கர் எல்லாம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பெருமானார் சொன்னார்கள் சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் நானின் நஈம் இதற்கும் நாளை மறுமை நாளில் கேள்வி கணக்கு உண்டு என்றார்கள் உமர் அலி அல்லாஹு தஆலா என்ன நாயகமே பசிக்கு நாலு பழம் சாப்பிட்டா கூட கேள்வியா நாங்கள் என்ன வயிறு முட்டை சாப்பிட்டவர்களா கடுமையான பசி நாலு பழம் சாப்பிட்டாலும் கேள்வியா ஆம் எல்லா நியமத்துக்களை குறித்தும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நாளை மறுமையிலே கேள்வி கேட்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசிக்கும் பள்ளிதான் தீர்ப்புக்கும் பள்ளிதான் பெருமானாரின் காலத்திலே பள்ளிதான் எல்லாம் சட்ட பிரச்சனைகளுக்கு பள்ளிதான் போர்க்களத்திற்கு அனுப்புவதா பள்ளிகள் இருந்துதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லும் அன்னவர்கள் அனுப்புவார்கள் இப்படி பள்ளி ஒரு பல்கலைக்கழகமாக மாறியதற்கு பெருமானார் தான் காரணம் இந்த சமூகத்திற்கு பெரும் சலுகையாக இந்த பள்ளிவாசலை உருவாக்கி கொடுக்கிறார்கள் இங்குதான் மக்தப் மதரசா நடந்தது அல் குர்ஆன் நடந்தது இங்கிருந்துதான் 13 நூற்றாண்டுகள் வரை உலகத்திற்கு எல்லா கல்வியும் சென்றது அதற்கு அஸ்திவாரம் பள்ளி பெருமானார் வாங்கி கொடுத்த முதல் சலுகை இரண்டாவதாக இந்த சமுதாயத்திற்கு பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை முந்தைய சமுதாயம் எல்லாம் இறைவனை வணங்க வேண்டுமானால் ஒளி செய்யாம வணங்க முடியாது ஒளி இல்லாமல் வணங்க முடியாது ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகிறார்கள் என் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தண்ணீர் இல்லை என்றால் விமானத்தில் பறப்பார் என்ன செய்வது தண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுவான் இல்லம் தஜிது மாஅன் ஃபதயம்மமு சஈதன் தய்யிபா தண்ணீர் இல்லை என்றால் நாயகமே தயமம் செய்து கொள்ளுங்கள் உலகத்தில் எந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தயமத்தினுடைய சட்டத்தை கொடுக்கவில்லை பெருமானாருக்கு மட்டுமே அல்லாஹ் வழங்கினார் தண்ணி இல்ல கவலைப்படாதீங்க தயமம் செஞ்சுக்கங்க சஹாபாக்கள் சிறு ஒழுவுக்கு பாரமாத்தா ஒன்று விளங்கி வச்சிருந்தாங்க பெருமானார் சொல்லுவார்கள் ஒரு அடி அடிச்சு மேலும் கீழே எடுத்து கையில முகத்துல முகத்துல முதல்ல கையில தடவிக்கொள்ள வேண்டும் என்று பெருமானார் ரெண்டு அடியை சொல்லி காட்டுகிறார்கள் சஹாபாக்கள் விளங்கி வைத்திருந்தார்கள் தயமம் என்பது ஒழுவுக்கு பகரம் உமர் அலி அல்லாஹு அவர்கள் அம்மார் அலி அல்லாஹு அவர்கள் இரண்டு பேர்களும் செல்கிறார்கள் பயணத்திலே செல்லுகிற பொழுது இரண்டு பேருக்குமே குளிப்பு கடமையாயிடுச்சு தண்ணி இல்ல உமர் அலி அல்லாஹு குளிப்பு கடமையானது தொட வேண்டும் தண்ணீர் இல்லை என்ன செய்வது தெரியவில்லை அம்மார் அலி அல்லாஹும் சொல்கிறார்கள் ரெண்டு பேருமே எஜித்தியாது பண்ணாங்க அம்மார் அலி அல்லா நாயகம் தண்ணீர் இல்லை என்றால் ஒழு செய்கிற நேரத்திலே தயமம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள் குளிப்புக்கு என்ன சொன்னார்கள் என்று தெரியவில்லை என்று கழுத பிறந்த மாதிரி பிறந்தாங்களாம் ஏன்னா ஒழு இல்லைன்னா ஒழு செய்கிற உறுப்புகளை மண்ணை வச்சு தடவுறோம் இப்ப குளிப்பு கடமையாயிடுச்சு முழு உடலையும் தடவ வேண்டுமா இல்லையா அதனால சட்டையான கழட்டி போட்டு பூமியில உருள்ற அமர் தான் அல்லா அவங்க இதை பார்த்து ஒரு மாதிரியா இருக்கு இந்த வம்புக்கே நம்ம போக வேண்டாம் பேசாம தொழுகாமையே இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தண்ணி கிடைச்ச முன்ன தொழுதுட்டு போய் கேட்கலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ரெண்டு பேரும் செல்கிறார்கள் பெருமானார் ரெண்டு பேரத்தின் செயலை கேட்டு சிரிக்கிறார்கள் புகாரியிலே பதிவான வரலாறு இது சொன்னார்கள் அம்மா குளிப்பு கடமையானாலும் ஒழுவுக்கு தயமம் செய்வதை போட்டு செய்தால் போதும் அம்மா ரெண்டு அடி அடித்து ஒரு அடி முகத்திற்காக ஒரு அடி கைக்காக போதும் அம்மா ஏன் கழுதை உரண்டு மாதிரி புரண்டாய் என்று கேட்டார்கள் இந்த தயம்மம் என்பதும் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த பெரும் சலுகை மூன்றாவது முந்தைய சமுதாயத்திற்கு எல்லாம் உடம்புல ஏதாவது அசுத்தம் பட்டால் ஆடையிலே அசுத்தம் பட்டால் அதற்கு நிவாரணம் அந்த இடத்தை கட் பண்ணி எடுத்துறணும் உடம்புல அசுத்தம் பட்டாலும் அந்த இடத்தை செதுக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் ரபுல் ஆலமே இந்த சோதனை எல்லாம் என் உம்மத்துக்கு வேண்டாம் அப்படி செதுக்கிறதா இருந்தா நம்ம உடம்புலாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பார்க்கணும் சிறு பிள்ளைகளை எத்தனை தடவை தூக்கி இருப்போம் எங்கெங்கெல்லாம் அசுத்தம் பட்டு இருக்கோ அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க மாட்டோம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத அழுகை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உங்கள் சமூகத்திற்கு அசுத்தம் பட்டு விட்டதா தண்ணீரை கொண்டு அதை நீக்கினாலே சுத்தமாகிவிடும் தண்ணீர் அத்தனை அசுத்தத்தையும் போக்கிவிடும் உமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் பெருமானாரினுடைய மடியிலேயே எத்தனையோ பிள்ளைகள் சிறுநீர் கழித்திருக்கிறது வரலாறு சொல்கிறது ஒரே ஒரு வித்தியாசம் பெருமானார் காட்டினார்கள் ஆண் பிள்ளைகள் குடி பிள்ளைகள் சிறுநீர் கழித்தால் தண்ணீரை ஊற்றினாலே போதும் பெண் பிள்ளைகள் சிறுநீர் கழித்தால் அந்த சிறுநீர் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அதனால் தேய்க்க வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்கள் அவ்வளவுதான் பெருமனார் செல்லல்லா செல்லம் வாங்கி கொடுத்த சலுகைகளில் மிக அற்புதமான சலுகை நான்காவது சலுகையாக பெருமனார் செல்லல்லா குடிவ செல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது தொழுகை இந்த அமைப்புல எந்த சமுதாயத்துக்கும் தொழுகை கடமையாகல தஹரீமு தக்பீர் தஹலீலு தஸ்லீம் தக்மீரை கொண்டு ஆரம்பிக்கிறது சலாத்தை கொண்டு முடியிறது உலகத்துல எந்த சமுதாயத்துக்கும் இல்லை இப்ப நாம தொழுகிற தொழுகையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய கடைசி காலத்தில் உருமைக்கப்பட்டது ஆரம்ப காலத்துல எல்லாம் தொழுதுகிட்டே இருப்பாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லுவார் அலைக்கும் சலாம் எஜ்லிஸ் ஹுனா அப்படின்னு அவர் வாட்டி தொழுதுட்டு இருப்பார் இப்போ நாம அப்படி தொழுதா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க தொழுது கொண்டே இருக்கிற பொழுது பேசிக் கொண்டு நாம் ஆரம்ப கால முஸ்லிம்கள் ஒருத்தர் உள்ளே வந்து நுழைந்து பேசினார் அவர்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு சரி நான் தொழுகையில் இருக்கிறேன் அதனால அதுக்கப்புறம் நம்ம பேசிக்குவோமா அப்படின்னு ஒரு தொழுதுட்டு இருப்பாரு காலம் கடறுகிறது அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் பேசக்கூடாது என்றார்கள் பேசுவதற்கு பகரமாக சைக்கினை செய்தார்களாம் யாராவது வந்துட்டாங்கன்னு சொன்னாக்கா சைக்கினை செய்வாங்க பெருமானார் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல என்று சைக்கிளை செய்வார்கள் இதுவும் கொஞ்ச நாள் ஓடுகிறது அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலே சைக்கிளையும் கூடாது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய மனைவிமார்களே சைக்கிளை செய்திருக்கிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா புகாரியிலே பதிவான ஹதீஸிலே ஆயிஷா ரலியல்லாஹு தொழுது கொண்டே இருக்கிற பொழுது ஆயிஷா ரலியல்லாஹுடைய அக்கா வந்தாங்க அஸ்மா ரலியல்லாஹ் அக்கா வந்த உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் ஆயிஷா என்று சொல்ல ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ஒண்ணும் பேசல ஏன்னா பேசக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு விஷாலாவும் செய்யக்கூடாதுங்கிற சட்டம் வந்துருச்சு அதுக்கு பிறகு அஸ்மா விட்ட மாதிரி இல்ல அஸ்லாம் அலைக்கு என்ன ஆயிஷா தொடையில அடிச்சாங்களாம் பட்டார் பட்டார்னு அதுக்கு பிறகுதான் அஸ்மா அலி அல்லாஹ் உத்தரா விளங்கிக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு தடுத்திருக்கிறார்கள் என்பதை விளங்கிக் கொண்டார்கள் இந்த முறையான தொழுகை அது இந்த ரப்பனா லக்கல் ஹம் உலகத்தில் எந்த சமுதாயமும் சொல்லவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிற பொழுது ஒரே ஒரு சஹாபி அந்த உச்சாரத்துல சமியல்லாஹு லிமன் ஹமிதா என்பதை கேட்டவுடன் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தய்யிபன் கசீரன் முபாரக்கா என்று சொல்ல தொழுகை முடிகிறது பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் தய்யிபன் கசீரன் முபாரக்கா என்று சொன்னவர் யார் என்றார்கள் எல்லாம் பயந்துட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கண்டிக்க போகிறார்களோ தெரியவில்லையே என்று பயந்து கொண்டிருக்கிற பொழுது முதல் தடவை யார் என்றார்கள் யாரும் சொல்லவில்லை இரண்டாவது தடவை யார் என்றார்கள் யாரும் சொல்லவில்லை மூன்றாவது தடவை யார் என்று கேட்கிற பொழுது அவர் பயந்து கொண்டு எழுந்து நான் தான் நாயகமே உன் வார்த்தையை எடுத்துச் செல்வதற்காக முப்பது மலக்குகள் போட்டி போட்டுக் கொண்டிருந்தார்கள் என்றார்கள் அந்த ரப்பனாலுக்கு அந்தோடு சேர்த்து இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் எப்பொழுதும் ஓதுவார்களாம் ரப்பனா லக்கல் ஹம்த் ஹம்தன் தய்யிபன் கசீரன் முபாரக்கா இந்த சலுகை பெருமானார் கொடுத்த சலுகை ஐந்தாவதாக ஜும்மாவை ஈதாக ஆக்கிய சலுகை முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் ஜும்மா இல்லை ஜுமா இல்லை சனிக்கிழமை யூதர்களுக்கு பிறநாள் ஞாயிற்றுக்கிழமை நசாராக்களுக்கு பிறநாள் சரியாக ஜுமாவை தேர்ந்தெடுத்தது இந்த உம்மத்து மட்டும்தான் என்று பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அதில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு நேரத்தை வைத்திருக்கிறான் அந்த நேரத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் இப்படி ஒரு நாள் உங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட்டிருக்கிறது என்று பெருமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி வஸல்லம் சொன்னார் இன்னைக்கு ஜுமாவினுடைய அருமை நம்ம சமுதாயத்துக்கு தெரியல நம் சமுதாயத்தினுடைய இளவல்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற இளவல்கள் காலேஜுக்கு செல்கிற இளவல்கள் சர்வ சாதாரணமாக ஜுமாவை விடுகிற அவலம் ஒரு ஊர்ல நம்ம ஆளுகளே உண்டு கன்னியாகுமரிக்கு பக்கத்துல ஊர் பேரை சொல்ல நான் ஆசைப்படவில்லை நேரம் அஜயத்துல போயிட்டாங்க அதுல ஜுமாவுடைய நாள் தான் எங்களுக்கு சந்தையா இருக்கு அதனால ஜுமாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கலாமா ஜுமாவையே ஞாயிற்றுக்கிழமை தள்ளி போடுறதுக்கு கேட்டிருக்கான்னா அப்ப நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி என்பதை நாமே யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம் ஜுமாவை ஞாயிற்றுக்கிழமை வச்சுக்கிறார் அவர் அன்பிற்குரியவர்களே ஜுமாவை ஈதாக வாங்கி கொடுத்த சிலகை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தது ஆறாவது சிலகை ஆஷூரா இந்த ஆஷூராவுடைய தினம் இருக்கிறதே இதிலே தான் எல்லா விதமான நியமத்துக்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுரிந்தார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை சொர்க்கத்திலே இருந்து அல்லாஹ் இறக்கியது ஆஷூராவுடைய தினத்தில் தான் வரலாறு சொல்கிறது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் புறப்பட்டது ஆஷூராவின் தினத்தில் தான் கப்பல் போய் இறங்கியது ஆஷூராவின் தினத்தில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பு குண்டத்தில் போட்டது ஆஷூராவின் தினத்தில் தான் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் வயிற்றிலிருந்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தை மீன் வெளியே கக்கியது ஆஷூரா தினத்தில் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் பிராவுனிடத்திலிருந்து தப்பித்தது நைல் நதியை பாறையாக ஆக்கப்பட்டு அந்த பாறையை கடந்தது ஆஷூராவின் தினத்தில் தான் இன்னொரு பெரிய அற்புதம் ஆஷூராவின் தினத்தன்று தான் ஹசன் அலி அல்லாஹ் பிறந்தார்கள் ஹுசைன் அலி அல்லாஹ் தஆலா பிறந்தார்கள் அன்புக்குரியவர்களே அதே மட்டுமல்ல அதே ஹுசைன் அலி அல்லாஹ் அந்த ஆஷூராவின் தினத்தில் தான் இறக்கவும் செய்தார்கள் பிறப்பும் இறப்பும் ஒன்றவர்களுக்கு இவ்வளவும் இருக்கிற இந்த ஆஷூரா எல்லோராலும் புகழப்பட்ட ஆஷூரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா அல்லாஹ் எங்களுக்கு சிறப்பு சலுகை ஒன்று தர வேண்டும் அதற்கு அடுத்த நாள் அல்லது முந்திய நாள் நாங்கள் நோன்பு வைத்து அதற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்றார்கள் எல்லாரும் அந்த நாள் நன்றி செலுத்தினா பெருமானார் நீ கொடுத்த ரேமத்துக்கு ஒரு நாள் நோன்பு வைத்தால் போதாது இன்னொரு நாளும் வேண்டும் என்று அந்த இரண்டாவது நாளையும் இரண்டு நோன்புகள் வைக்க வேண்டும் என்ற சலுகையை பெருமானார் செல்லல்லா பணிவ செல்லம் தான் வாங்கி இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள் வரலாறு சொல்கிறது ஏழாவதாக லாஹவுல வலா குவத்தை இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம் கன்சுல் அரிசி உலகத்தில் வேறு யாருக்குமே கொடுக்கப்படல இந்த மந்திர சொல் உலகத்தில் யாருக்கும் வழங்கப்படாத மந்திர சொல் மாலிக்கு முனுல் அஷ்ஜகை என்னென்ன வேலையை செய்ய தெரியுமா இந்த லாஹவுல வலா குவா காணம் போயிட்டார் மாலிக்கு முன் அஷ்ஜகையினுடைய மகன் காணாமல் போய் விடுகிறார் நாயகத்திட்ட வந்தார் நாயகமே மகன் காணாம போயிட்டாரு என்ன செய்யலாம் நாயகமே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க லாகோல வலா ஓதிக்கிட்டே இரு மகன் வந்துருவார் ஒதுக்கிட்டே இருக்கிறார் ஒதுக்கொண்டே இருக்கிறார் ஒதுக்கொண்டே இருக்கிறார் சில தினங்கள் ஆகிறது இரவு நேரத்தில் ஒருவர் கதவை தட்டுகிறார் கதவை திறந்து பார்த்தால் மகன் வந்து நிற்கிறார் மகனோடு சேர்த்து ஒரு 4000 ஆடு நிக்குது மகனோடு சேர்த்து 4000 ஆடு பெருமானாட்ட நேரா கூட்டிட்டு போயிட்டார் மாலிக் இப்னு லச்சாயி நாயகமே மகன் வந்துட்டாரு நாலாயிரம் ஆட்டோட வந்திருக்கிறார் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன நிகழ்ந்தது நாயகமே என்னை எதிரிகள் கொலை செய்வதற்காக கடத்தி சென்றார்கள் கடத்தி சென்ற மாதம் அஷ்ஹுருல் ஹுரும் சங்கைக்குரிய நாலு மாதம் மக்கள் வாசிகளிடத்திலே உண்டு அரபுகளிடத்திலே உண்டு முஹர்ரம் துல்காதா துல்ஹஜ் ரஜப் இந்த மாதத்திலே யாரிடத்திலும் போர் செய்ய மாட்டார்கள் தவறு செய்ய மாட்டார்கள் கொலை செய்ய மாட்டார்கள் இந்த மாதத்திலே கடத்தி போனார்கள் நாயகமே என்னை கொலை செய்வதற்காக ஆனால் கொலை செய்யக்கூடாது என்பதால் என்னை ஆடு மேய்க்க விட்டார்கள் எனக்கு பாதுகாப்பாக இன்னொருவரை போட்டார்கள் நாயகமே அவர் குடித்து விட்டு உறங்கிக் கொண்டிருந்தார் இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி ஓடினேன் நாயகமே ஓடினேன் ஓடினேன் ஓடினேன் மதீனாவின் எல்லை வரை ஓடி வந்தேன் நாயகமே எல்லை வந்ததற்கு பிறகு திரும்பி பார்த்தா நான் வளர்த்த ஆடு என் கூட சேர்ந்து ஓடி வந்திருக்கு நாயகமே யஜமா ஓடுறாருன்னு அதுவும் சேர்த்து ஓடி வந்துருச்சு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலிக் இப்னு லஸ்ஜாயை பார்த்து சொன்னார்கள் இந்த லாஹவுல என்ன வேலையை பார்த்தது பார்த்தாயா லாஹவுல மகனை மட்டும் திருப்பி கொடுக்கவில்லை மகனோடு சேர்த்து 4000 ஆடுகளையும் கொடுத்திருக்கிறது இதுதான் லாஹவுல வலா குவா என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றால் இந்த லாஹவுலவை இந்த சம எவ்வளவு நோய்களுக்கு நிவாரணம் உண்டு லாஹவுலவில் அதில் குறைவானது கவலை என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எட்டாவது சலுகையாக பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை ரஹ்மத் முந்திய சமுதாயம் எல்லாம் ரஹமத்தை பெறுவதற்கு பட்ட பாடு குர்ஆனும் ஹதீஸும் ஏராளமாக பேசும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெறுவதற்கு 14 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் ரஹமத்தை பெறுவதற்கு 40 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை பெறுவதற்கு 12 ஆண்டுகள் கஷ்டப்பட்டார்கள் நபியுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கரமி ஏந்துகிறார்கள் ஏ உம்மத்து ரஹமத்தை பெறுவதற்கு இப்படி எல்லாம் கஷ்டப்பட மாட்டாங்க அல்லாஹ் ரஹமத்து கிடைக்கணும்னா 12 வருஷம் பள்ளிவாசல்ல இருக்கணும்னா ஒரு ஆள் வருமா யோசிக்க வேண்டும் அல்லாஹ்விடத்தில் அழக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் சொல்லுவான் இதா குரிஅல் குர்ஆன் ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சித்து லஅல்லக்கும் துர்ஹமூன் ஹாம்ஸா ஓத ஓத அமைதியா கேட்டமே குர்ஆன் ஓதுகிற பொழுது நீங்கள் அமைதியாக செவிதாழ்த்தி கேளுங்க கேட்டால் உங்களுக்கு ரஹ்மத் உண்டு பெருமானார் வாங்கி கொடுக்கிறார்கள் கேட்டாலே ரஹ்மத் அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு ரஹ்மத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஒன்பதாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்த பெரிய சலுகை பெண்களுக்கான சலுகை இஸ்லாம் வருவதற்கு முன்பதாக பெண்களின் நிலை இஸ்லாம் வந்ததற்கு பிறகு பெண்களின் நிலை நீங்கள் வரலாற்றை எடுத்து கொஞ்சம் தேய்த்து பாருங்கள் பிறப்பதற்கு அனுமதி இல்லை பெண் பிறக்கவே முடியாது வாதுல் பனா பொம்பளை பிள்ளை பிறச்சுன்னு சொன்னா உடனே புதைச்சிருவான் திஹியத்துல் கலபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார் ஈமான் கொள்கிறார் ஈமான் கொண்டு விட்டு அழுகிறார் நாயகம் கேட்கிறார்கள் திகியா அழுவதற்கான காரணம் என்ன என்னுடைய கவுமுகல்லையே கலைநஞ்சக்காரன் நான் தான் நாயகமே கல்நெஞ்சக்காரன் நான் தான் நாயகமே என் கையால் உயிரோடு 40 பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை புதைத்திருக்கிறேன் நாயகமே அல்லாஹ் என்னை மன்னிப்பான நாயகமே விஹேத்துல் நபி சொல்லுகிறார் 40 பிள்ளைகள் அழுது கொண்டிருப்பார்கள் சில பிள்ளைகள் என் தாடி எல்லாம் பிடிச்சி இழுக்கும் ஆனாலும் கூட ஈவு இரக்கம் இல்லாமல் கொன்றவன் நான் பெருமானாரே திகைத்து போய் நிற்பார்கள் அல்லாஹ் ரபுல் ஆலமின் மன்னிப்பான் வரலாறு சொல்லி காட்டுகிறது பெண் சிசு கொலை பெருமானார் அதை அப்படியே மாற்றினார்கள் புள்ளைய வளர்க்கிறதுக்கு அடுத்து போட்டி போடுகிறார்கள் ஹம்சா அலி அல்லாஹு தாலா உஹது போர்க்களத்திலே ஷஹீதாகிறார்கள் ஹம்சாவின் பிள்ளையை வளர்க்க புதைத்தவர்கள் போட்டி போடுகிறார்கள் மூன்று பேர்கள் போட்டி போட்டார்கள் அலி அலி அல்லா நான் தான் வளர்ப்பேன் என்கிறார் ஜெயித் அலி அல்லா நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள் ஜாஃபர் அலி அல்லா நான் தான் வளர்ப்பேன் என்கிறார்கள் புதைக்க போட்டி போட்டவர்கள் இப்பொழுது வளர்க்க போட்டி போடுகிறார்கள் காரணம் பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை அலி அலி கூப்பிட்டு நீ வளர்க்கிறேன்னு சொல்றியா என்ன காரணம் நாயகமே ஹம்சா எங்க சிறிய தந்தை சிறிய தந்தையின் மகள் என் சகோதரி அதனால நான் தான் வளர்ப்பேன் சகோதரியை நான் தான் வளர்ப்பேன் ஜெயதர் அலி அல்லாவை கூப்பிட்டு நீ வளர்க்கிறேன்னு சொல்றியே என்ன காரணம் சொன்னார்கள் நானும் ஹம்சாவும் ஒரு தாயிடத்திலே பால் குடித்திருக்கிறோம் என் சகோதரர் ஹம்சா சகோதரரின் பிள்ளை என் பிள்ளை அதனால நான் தான் வளர்ப்பேன் ஜாபர் அலி அல்லாவை கூப்பிட்டு நீ வளர்க்கிறேன்னு சொல்றியே என்ன காரணம் அந்த பொண்ணோட காலாவை நான் தான் கட்டியிருக்கிறேன் அம்மாவோட தங்கச்சியை நான் தான் கட்டியிருக்கிறேன் தாய் போய்விட்டால் சிறிய தாய் தானே தாய் சிறிய தாயை கட்டியவன் நான் அதனால் நான் தான் வளர்ப்பேன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இடத்திலே குழந்தையை கொடுங்கள் என்றார்கள் புதைப்பதற்கு போட்டி போட்டவர்கள் இப்பொழுது வளர்ப்பதற்கு போட்டி போடுகிறார்களே இந்த கலையை வாங்கி கொடுத்தது யார் தான் பெண்களுக்கு சொத்து இருக்குங்கிறது இந்திரா காந்தி வந்ததுக்கு பிறகு தானே நடந்தது ஜவஹர்லால் நேருனுடைய ஆட்சியினுடைய அந்த கடைசியில் நடந்ததாக வரலாறு உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சொல்லுவாங்க ஆனால் அன்புக்குரியவர்களே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் பெண்களுக்கும் சொத்து கொடுக்க வேண்டும் ஆனா நம்ம சமுதாயம் கொடுக்கறது இல்ல அது ஒரு விஷயம் நான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கோம்ல அப்படின்னா நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்ல அதனால பெண்ணுக்கு சொத்து இல்ல அல்ல நாளைக்கு நரகத்துல தூக்கி போடும்போது பதில் என்ன சொல்ல போறோம் என்பது தெரியவில்லை சொத்துக்களில் பெண்களுக்கும் பங்குண்டு பெண்ணுக்கு ஒண்ணுன்னா ஆணுக்கு ரெண்டு பங்கு அவ்வளவுதான் அன்புக்குரியவர்களே பெண்ணை நம்பாதேன்னு சொன்ன காலம் அந்த காலம் பெண்ணை நம்பாதே பெண்ணை காலவனாக வீட்டுக்கு வெளியே ஒதுக்கி வைத்திருந்த காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்ணை நம்பு அவளிடத்தில் ஆலோசனைகள் தாயின் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது நீ மூன்று பிள்ளைகளை பெற்றெடுத்தால் உன்னை அந்த பிள்ளைகள் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்வார்கள் உன் சகோதரி உன்னை சொர்க்கத்திலே சேர்த்து வைப்பார் உன்னுடைய மனைவி இடத்திலே யார் நல்லவனோ அவன்தான் சமூகத்தில் நல்லவன் எல்லாம் பேசியவர்கள் பெருமானார் தானே யோசித்து பார்க்கிறோம் பெண்ணையே நம்பாதேங்கிறான் இன்று வரை அந்த சட்டம் இருக்கிறது மனுஷாஸ்திரத்துல பெண்ணை நம்பாதே வேத நூல் சொல்லுகிறது அதுக்கு ஏன் அவன் எழுதி வச்சான்னா அதுக்கு ஒரு கதை எழுதுறான் அந்த வேத நூல்ல அஸ்ரு என்று ஒரு மன்னன் இருந்தான் அந்த மன்னனுக்கு மீன் சாப்பிடணும் ரொம்ப நாள் ஆசை அசுர் மன்னனுக்கு ஒரு பெரிய மீனை வாங்கிட்டான் மீனவனை கூப்பிட்டு நாலாயிரம் ரூபாய் கொடுத்துட்டான் நாலாயிரம் பொற்காசு நாலாயிரம் பொற்காசு மீனை வாங்கிட்டு சந்தோஷமா போறான் பக்கத்துல பீவி உட்கார்ந்து பைத்தியக்காரனே ஒரு மீனுக்கு எவனாவது நாலாயிரம் கொடுப்பானா நாலாயிரம் கொடுத்து மீனை வாங்கி இருக்கிறாங்க அரசன் சொன்னா நான் அரசன் ஆயிடுச்சு கொடுத்தாச்சு கொடுத்த காசை வாங்க முடியாதுமா அதெல்லாம் வாங்குறதுக்கு வழி இருக்கு ஏன்னா பொம்பளைகளுக்கு கூடயே சைத்தான் சேர்ந்து இருப்பான் எல்லா பெண்ணோடையும் சொல்லல என்னாரு உடனே ஐடியா கொடுத்தாவ ஹசர் மன்னனுடைய மனைவி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மீனவனை கூப்பிடு ஆண் மீனா பெண் மீனான்னு கேட்போம் ஆணுண்டா பொண்ணுதான் வேணும் பொண்ணுண்டா ஆண் தான் வேணும் காசை வாங்கிடலாம் அரசன் கூப்பிட்டான் வாடா இது ஆண் மீனா பெண் மீனா கூப்பிட்ட உடனேமே ரொம்ப உஷாரான மீனவன் அவன் பக்கத்துல வேற பீவி உட்கார்ந்து பார்த்துட்டான் வந்த உடனே அரசே இது ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அழிமீன் அரசேன்னா புறா இன்னொரு நாலாயிரத்தை எட்டாயிரம் பொற்காசுகளை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போகிறான் சட்டையில வச்சு ஒரு காசு கீழே வந்துருச்சு அதை எடுத்து முத்தம் கொஞ்சம் வச்சுக்கிட்டான் இத பார்த்த மனைவி பாத்தீங்களா பாத்தீங்களா ஒரு காசு பிச்சை காசு கீழே விழுந்தது அதை எடுத்து முத்தம் கொஞ்சி வைத்துக் கொண்டானே உங்களுக்கு இழுக்கு ஏற்படுத்தி விட்டான் இதை சொல்லி காசை வாங்கி விட அரசன் கூப்பிட்டான் ஏண்டா உனக்கு எட்டாயிரம் கொடுத்தனே ஒரு காசு விழுந்தா என்னடா ஏன் அதை எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டாய் மீனவன் சொன்ன அரசே காசுல ஒரு பக்கம் உங்க போட்டோ இருக்கு மறுபக்கம் உங்க பேர் இருக்கு எனக்கு எட்டாயிரம் காசு கொடுத்த அரசர் கீழே கிடந்து வர்றவன் போறவன்னா மூஞ்சியில மிதிச்சிட்டே போனான் என் மனம் தாங்காது இல்லையா அதனால் எடுத்து முத்தமிட்டு வைத்துக் கொண்டேன் புறா இன்னொரு இருந்தேன் அதற்கு பிறகு அவன் எழுதினான் பெண்களின் பேச்சை நம்பாதேன்னா ஆனால் மார்க்கம் பெண்ணை நம்பு பெண்களுக்கு முதல் முதலில் சலுகையை கொடுத்த மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் பத்தாவதாக உமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹு அலைஹி இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது வசியா முந்தைய சமுதாயத்தில் வசியத் இல்லை இறந்து போகக்கூடியவர் வசியத்தை செய்யலாமா என்றால் மூன்றில் ஒரு பகுதியை வசியத்து செய்யலாம் இருக்கிற சொத்தெல்லாம் அப்படியே கொண்டு போய் பிள்ளைகள்லாம் இருக்கும்போது யாருக்கு வசியத்து செஞ்சிட முடியாது தன்னுடைய சொத்துக்களில் மூன்றில் ஒன்றை தான் விரும்பியவர்களுக்கு வசியத்தை செய்யலாம் இந்த வசியத் என்ற சட்டம் பெருமானாருக்கு மட்டும் சொந்தமானது ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னா நாலு காரியம் செய்யணும் மார்க்கம் சொல்கிறது அவருடைய பணத்திலிருந்தே தக்ஃபீன் தஜ்ஹீஸ் கஃபனுக்கு குழி வெட்டுறதுக்கு எல்லாத்துக்குமே அவர்களின் பணத்திலிருந்து செய்ய வேண்டும் என் மகே பாத்துக்குவான் ஊர் ஜமாத் பாத்துக்குவோம் இவரை எதுக்கு ஊர் ஜமாத் பார்க்கணும் எல்லா ஆண்களும் வைத்திருக்க வேண்டிய முக்கியமான காரியங்களில் ஒன்று எப்பொழுது மரணம் வரும் என்று தெரியாது எங்களது ஆசிரியர் பிறந்தகைகள் எல்லாம் இன்று வரை தங்களுடைய தக்வீன் தஜ்வீதுக்காக உள்ள பொருளாதாரத்தை அடக்குவதற்காக வேண்டி உள்ள பொருளாதாரத்தை எப்பொழுதுமே எடுக்காமல் வைத்திருக்கிற பழக்கம் இன்று வரை உண்டு இது மார்க்கம் சொல்லுகிற கடமை ஆனா அதெல்லாம் நம்ம பார்க்கிறதே இல்ல இது என் தக்வீனுக்காக தசீதுக்காக என் மரண செலவுக்காக என்று தனியாக இருக்க வேண்டும் முதல்ல தக்வீன் தஜீஸ் அவருடைய சொத்திலிருந்து மார்க்கம் எடுக்க சொல்லும் இரண்டாவதாக அவர் சொத்திலிருந்து கடன் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து கொடுக்க சொல்லும் மூன்றாவதாக வசியத் அவர் யாருக்கு செய்திருக்கிறார் அப்ப இவருடைய சொத்து மீதி இருக்கிற சொத்துல மூணுல ஒரு பகுதியை வசியத்திற்காக மார்க்கம் ஒதுக்கும் இது மூன்று முடிந்ததற்கு பிறகுதான் பிள்ளைகளுக்கு சொத்துக்கள் பிரித்து கொடுக்கப்படும் இதுதான் மார்க்கத்தினுடைய சட்டம் முதல்ல அவர் செலவு கொடுக்கணும் அடுத்ததாக அவருடைய அவருடைய பணத்தில் அவருடைய தக்வீன் தஜீஸ் இருக்க வேண்டும் அடுத்ததாக கடன்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக வசியத்துக்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் நான்காவதாகத்தான் அனைத்தையும் பிள்ளைகளுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது இந்த சலுகை வசியத் என்ற சலுகை உலகத்தில் எந்த மதமும் வாங்கி கொடுக்கவில்லை உமான் நபிகள் கோமான் செல்லல்லா அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த வசியத்தின என்னன்னே தெரியாது நசீகத்து வேண்டா தெரியும் நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல உபதேசம் அத வேண்டா கேட்கலாம் அந்த வசியத்தெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்று சொல்ற சமுதாயம் இந்த சமுதாயம் பதினோராவது சிலையை பெருமானார் செல்லல்லா அலைஹி செல்லம் சொல்லுவார்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய பெயரிலிருந்து ரெண்டு பெயரை இந்த சமுதாயத்திற்கு தான் கொடுத்திருக்கிறான் அல்லாஹ்வுடைய பெயர் முக்மின் அல்லாவுடைய பெயர் முஸ்லிம் இந்த முக்மீன் என்பதும் முஸ்லிம் என்பதும் அல்லாஹ் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த பெரும் சலுகை என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 12வது ரஃபுல் இஸ்ர் மற்ற சமுதாயத்திற்கு நிறைய விலங்குகளை மாட்டியிருந்தான் கஷ்டங்களை கொடுத்திருந்தான் அல்லாஹ் இந்த சமுதாயத்துக்கு கொஞ்சம் ரிலீஃப் பண்றான் முந்தைய சமுதாயத்துல குர்பானி கறியெல்லாம் சாப்பிட முடியாது முந்தைய சமுதாயம் குர்பானி எல்லாம் சாப்பிட முடியாது நேரா அறுத்து கொண்டு போய் ஒரு மூலையில வச்சுட்டு போயிட வேண்டியதுதான் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் உப்புக்கணம் போட்டு சாகுற வரைக்கும் சாப்பிடு எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் குர்பானி கொடுக்கிறாயா அடுத்தவனுக்கு கொடுக்க இஷ்டம் இல்லையா நீயே சாப்பிடணும்னு நினைக்கிறியா சாப்பிட்டாலும் போடும் முறை வந்து ஒரு பங்கு மூணு பகுதிகளாக பிரித்து ஒன்று ஏழைகளுக்கு ஒன்று சொந்தங்களுக்கு ஒன்று இவருக்கு ஒருத்தர் ஏழைக்கு கொடுக்கவும் மனசு இல்ல சொந்தத்துக்கு கொடுக்கவும் மனசு இல்ல இவரே சாப்பிடுறாரே அல்லாஹ் நினைத்திருந்தால் இது ஹராம் என்று சொல்லி இருக்கலாம் அண்ணலின் உம்மத் என்ற காரணத்தினால் நீயே சாப்பிட்டு தொட அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அல்லாஹ் அங்கிருக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அப்ப அந்த நெருக்கத்தை எல்லாம் குறைக்கிறார் ஏன்னா இந்த சமுதாயம் சாப்பிடுறதுக்குன்னு பிறந்த சமுதாயம் அல்லாவுக்கு தெரியும் பொண்ணு எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க சாப்பாட்டை தான் சொல்லுவான் லட்டு மாதிரி இருக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கு ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்பார்கள் ஆ அம்மா ஆ ஆடு ஈ அதுக்கு நம்ம விளக்கம் கொடுத்தான் அம்மா ஆட்டை அறுத்து இலையில போடுங்கிறான் புது விளக்கம் அன்றுக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பண்ணா சாப்பிடுகிற விஷயத்துல முந்தைய சமுதாயத்திற்கு ஒட்டகத்தை ஹராமாக்கி இருந்தார் முந்தைய சமுதாயத்திற்கு ஒட்டகத்தின் பாலை ஹராமாக்கி இருந்தார் சில மீன்களை ஹராமாக்கி இருந்தான் ஆனால் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் அதுல சிக்கன்னாக்க வகை வகையான சிக்கன் நம்மால சொல்றான் 75 வகை சொல்றான் மட்டன்னா அதுல ஒரு 75 வகை சொல்றான் அத்தனையும் சாப்பிடுன்னு சொன்ன சமுதாயம் இந்த சமுதாயம் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு எவ்வளவு சலுகைகளை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் பதிமூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது முந்தைய சமுதாயத்துல சின்ன சின்ன பாவம் செய்தாலும் தண்டிக்கப்படும் ஹதா தவறாக ஒருவர் பாவம் செய்து விட்டார் தவறுதலா ஒருத்தன் விஷத்தை குடிச்சிட்டான் சாகாம இருப்பான தவறாக விஷம் கொடுத்தாலும் இறப்பு உண்டு இதை போன்று தவறாக பாவம் செய்தாலும் மறந்துவிட்டு பாவம் செய்தாலும் ஹதீசு நஃப்ஸ் மனசுக்குள்ளே பாவ என்ன ஓடினால் கூட அவன் தண்டிக்கப்படுவான் முந்தைய சமுதாயத்தில் பெருமானார் கையேந்துகிறார்கள் ரப்பே என் சமுதாயத்திற்கு இந்த நிலை வேண்டாம் ரப்பே என் சமுதாயத்திற்கு இந்த நிலை வேண்டாம் ரப்பே அல்லாஹ் முழுமையாக மன்னித்தான் ஹதீஸ் நப்ஸ் ஓடுது ஒரு வாலிபனுக்கு ஓடுது தவறான எண்ணம் செல்கிறது தண்டனை இல்லை நோம்புல மறந்துட்டு நாலு கல்கண்ட தூக்கி சாப்பிட்டான் மறந்துட்டு அதனால அஜர் சொல்லி தரந்த டெய்லி நாலு கல்கண்ட போட்டுற வேண்டாம் மறந்து விட்டு சாப்பிட்டு விட்டால் இதனால் தவறில்லை அல்லாஹ் பிடிக்கப் போவதில்லை இந்த சலுகை இந்த உம்மத்திற்கு யாரால் கிடைத்தது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பதினான்காவதாக இந்த உம்மத்திற்கு கிடைத்த பெரிய சலுகை ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமைதான் வேற எந்த சமுதாயத்துக்கும் இல்ல நேர் ஆப்போசிட்டா இருந்துச்சு ஒரு தீமையை செய்தால் பல மடங்கு தண்டனை ஒரு நன்மையை செஞ்சா ஒரு நன்மை முந்தைய சமுதாயத்துக்கெல்லாம் நமக்கு ஒரு தீமையை நினைத்தால் தீமை இல்லை ஒரு தீமையை செய்தால் ஒரு தீமை ஒரு நன்மையை நினைத்தால் நன்மை நினைச்சாலே பள்ளிவாச கட்டணும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாரு நன்மை எழுதிக்கொண்டே இருக்கப்படும் நினைக்கிறார் நன்மை உண்டு அதனால எல்லாரும் பள்ளிவாச கட்டணும் பள்ளிவாச கட்டணும் நினைச்சுக்கிட்டே இருக்க வேணாம் இன்ஷா நடைமுறைப்படுத்துவோம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் ஒரு நன்மையை செய்தால் எண்ணத்தை பொறுத்து எழுபதாக எழுநூறாக ஏழு லட்சமாகவும் அல்லாஹ் கொடுப்பான் இந்த சலுகை பெருமாள் செலந்தா அலைஹி வஸல்லம் அங்கே கொடுக்கிறார் இந்த ஹதீஸை கேட்டு ஒருத்தர் சென்றார் அல்லாம ஹக்கானி எழுதுகிறார்கள் ஒரு நன்மைக்கு பத்து நன்மை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்ன உன்ன நேரா போனார் ஒரு பெண் ஆப்பிள் வித்துட்டு போயிட்டு இருக்கிறார் பின்னாடி போய் ரெண்டு ஆப்பிள் ஆட்டை போட்டான் பின்னாடி ஒருத்தன் பாத்துக்கிட்டே போறான் அந்த ரெண்டு ஆப்பிள்ல ஒரு ஆப்பிள தர்மம் செஞ்சான் ஏண்டா திருடுறதுல தர்மம் செஞ்சிருக்கிறியே என்னடா இல்ல அஜர்க் தான் சொன்னாங்க ஒண்ணுக்கு பத்துன்னு சொன்னாங்க ஒரு நன்மைக்கு பத்து நன்மைன்னு சொன்னாங்க உன்னை தர்மம் செஞ்சுட்டு எனக்கு பத்து நன்மை இருக்கு ரெண்டு ஆப்பிள தான் திருடி இருக்கிறேன் ரெண்டு பாவத்துக்கு ரெண்டு பாவம் தான் ரெண்டு போக பாக்கி எட்டு நன்மை எனக்கு இருக்குன்னு நான் ஹராமுக்குள்ளே தர்மம் செய்வதில் எந்த விதமான நன்மையும் வாழ்க்கையை தீமையை குறைக்கிற சலுகை இந்த சமுதாயத்திற்கு யாரால் கிடைத்தது பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் தான் இந்த சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கிறது பதினைந்தாவது சலுகை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்திய சமுதாயம் எல்லாம் தௌபா செஞ்சு அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் தௌபா செய்றாங்க பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் அந்த பாவ மன்னிப்பு ஏற்கப்பட வேண்டுமானால் ரெண்டு ஆள் நின்னுட்டு இவர் அவரை குத்தணும் அவர் இவரை குத்தணும் ரெண்டு பேரும் சாகணும் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் குர்ஆன் சொல்லுகிறது தூபு இலா பாரிக்கும் ஃபக்துலு அன்ஃபுசக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேதத்தை வரைந்து வரேன் குர்சின மலைக்கு சென்று விட்டார்கள் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் சாமிரின்னு ஒரு ஆள் இருந்தான் சாமிரி ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரையிலே போகிற அந்த குதிரை காலடி மண்ணை எடுத்து தான் செய்து வைத்திருந்த சிலை காலை கன்று சிலை அந்த சிலையினுடைய மேல போட்டான் வாயில போட்டான்னு வரலாறு வருது அது பேச ஆரம்பிச்சிருச்சு ஜிப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய பாத அடி மண்ணின் காரணமாக அது பேச ஆரம்பிச்சு மக்கள் எல்லாம் இது பேச ஆரம்பிச்சோன்னா இதுதான் கடவுள் என்று நம்பிக்கொண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட போய் பேசிட்டு எல்லாம் முடிச்சிட்டு வேதத்தை எல்லாம் வாங்கிட்டு வந்தா இங்க பார்த்தா எல்லாம் இந்த காளை கன்றுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வந்ததே கோபம் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய தாடியை பிடிச்சு முறுக்கி சுருட்டி என்ன வேலை பார்த்திருக்கீங்க என்று சொல்லிவிட்டு கடைசியிலே மீண்டும் ஏகத்துவத்திற்கு அழைக்க ஒரு சிலர் நாங்கள் பாவம் செய்து விட்டோம் தௌபா செய்து உங்களோடு வந்து விடுகிறோம் என்று வருகிற பொழுது அல்லாஹ் சொன்ன சட்டம் என்ன தெரியுமா திருந்தி வந்தவர்களுக்கு உங்களுடைய திருந்துதல் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நீ அவனை குத்த வேண்டும் அவன் உன்னை குத்த இரண்டு பேரும் மாறி மாறி குத்தி இறக்க வேண்டும் அப்பொழுதுதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும் என்றான் அல்லாஹ் இந்த நிலை நமக்கு இருந்தா ஒரு ஆள் இருப்பானா யோசிக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் அழுகிறார்கள் ரப்பல் இதெல்லாம் என் சமுதாயத்திற்கு வேண்டாம் என்றால ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தினா உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் என்ற சலுகையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கிறான் அபூ லுபாபா ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறு சான்றி புகாரியிலே பதிக்கப்பட்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே அபூ லுபாபா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ குரைலா விஷயமாக பனு குறையாக்கள் ஒப்பந்தத்தை மீறுகிறார்கள் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று அல்லாஹ்வின் உத்தரவை இஷாராவாக சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இனி பனு குறைலாவாசிகளை கத்தல் பண்ணிட வேண்டியதுதான் சொல்லியிருக்காங்க அபூலு பாபா பனு குறைலாவை சார்ந்தவர் இவர் போறாரு தன் சமுதாயத்திற்கு எங்கள் விஷயமாக முகம்மது என்ன முடிவு செய்திருக்கிறார் என்று கேட்டவுடன் தன்னை அறியாமலே கைய காட்டிடுறாங்க உங்களை எல்லாம் முடிச்சிடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு காட்டியவுடன் தான் உணர்வு வருகிறது ஆஹா ரகசியத்தை நாம் வெளிப்படுத்தி விட்டோமே பெரும் பாவம் செய்து விட்டோமே நேராக மசீது நபவிக்கு வருகிறார் இன்றைக்கு உத்துவானத்தை அபூலு பாபா உண்டு மசீது நபவிக்கு வருகிறார் தன்னை கட்டிக்கொள்கிறார் அல்லாஹ் என்னை மன்னிக்காமல் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அழுகிறார் அழுகிறார் பெருமானார் சகாபாக்கள் சொல்கிறார்கள் நாயகம் இப்படி ஒரு தவறு செஞ்சிட்டாரு பெருமானார் சொன்னார்கள் நேரடியாக என்னிடத்தில் வந்திருந்தால் மன்னித்திருக்கலாம் அவர் தன்னை அல்லாஹோடு ஒப்படைத்துக் கொண்டார் அல்லாஹுவின் சட்டம் இறங்கட்டும் ஏழு நாள் அழுதார் ஏழு நாள் அழுதார் அல்லாஹ் ரப்பல் மன்னிக்கிற சட்டத்தை பெருமானார் செல்லல்லாஹு அழிவு செல்லத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிறான் பெருமானாரே வந்து கட்டை அவிழ்த்தார்கள் உணவை ஊட்டினார்கள் வரலாறு சொல்லிக் காட்டுகிறது ரெண்டு சொட்டு கண்ணீரை சிந்தினார் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் மன்னித்து விடுகிறான் பெரும் பாவம் செய்தவர்களுக்கு கூட அல்லாஹ் மன்னிக்கிறான் இந்த சலுகை பெருமானார் மட்டுமே கொடுக்கப்பட்டது பதினாறாவதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அனைவர் செல்லும் இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தது முந்தைய சமுதாயத்தில எல்லாம் மலாயை அலால் இல்லாத ஒன்ன பார்த்தாலே கண்ணு போயிடும் யூஷா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகளுக்கெல்லாம் ஹலால் இல்லாத பொண்ணை பார்த்தாலே கண்ணு போயிடும் பெருமானார் கேட்கிறாங்க என் சமுதாயத்துல ஒரு ஆள் கூட அப்ப கண்ணுள்ள ஆனா தெரியாது ரப்பே என் சமுதாயத்திற்கு இந்த சட்டம் வேண்டாம் என் சமுதாயத்திற்கு இந்த சட்டம் வேண்டாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதை மாற்றி கொடுக்கிறான் மாற்றி கொடுக்கிறான் ஹராமை பார்த்துவிட்டு தௌபா செய்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன் கண் பார்வை போகாது என்று அல்லாஹ் மாற்றி கொடுத்தான் அந்த சட்டம் மட்டும் இருந்துச்சுன்னு சொன்னா இன்னைக்கு என்ன நடக்கும் ஒரு இளைஞன் கண்ணோட அணிவனா இளைஞன் என்ன வயசான ஆளு கூட 75 வயசுல ஜொல்லு வடிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கிறான் அன்பிற்குரியவர்களே கண் இருக்குமா பெருமாள் வழங்கி கொடுத்த திட்டம் பதினேழாவதாக முந்தைய சமுதாயத்திற்கெல்லாம் சக்காத் எவ்வளவு தெரியுமா ருபுல் மால் பர்சன்ட் கொடுக்க வேண்டும் சக்காத் எது கிடைக்குதோ அதுல 25% zakat கொடுக்க வேண்டும் பெருமானார் 25 2 சதவீதமாக மாத்தி கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய சலுகை எவ்வளவு பெரிய சலுகை 25 2 பர்சன்டே நம்மால் ஏமாத்தலாம் அது வேற விஷயம் அதெல்லாம் கொடுத்தாச்சுன்னு தான் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் 25ன்னா எப்படி இருக்கும் ஒன்றுமே இல்லாமல் பிறந்தாய் ஒன்றுமே இல்லாமல் செல்கிறாய் அடிப்படையிலே நான் தான் பொருளாதாரத்தை கொடுக்கிறேன் இதற்கு உதாரணம் அழகாக சொல்லுவார்கள் கடலிலே செல்லக்கூடிய மீனவன் வெறும் வலையை மட்டும் எடுத்துக்கொண்டு செல்கிறான் கையிலே எதுவுமே இல்லை திரும்பி வருகிற பொழுது பல ஆயிரத்தை கொண்டு வருகிறானே இந்த மீனை அவனுக்கு கொடுத்தது யார் இந்த காசி அவனுக்கு கொடுத்தது யார் அல்லாஹ் இவன் வலைக்கு இந்த மீன் வர வேண்டும் மார்க்கெட்டுக்கு போக வேண்டும் இவன் ஜோப்பு நிறைய வேண்டும் அத்தனை வேலைகளையும் அல்லாது பார்க்கிறான் அதனால் அல்லாஹ் கொடுக்கிற செல்வத்திலே நாம் எப்படி கொடுக்க வேண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அல்லாஹ் சலுகை கொடுக்கிறான் முழு முயற்சி உங்களுடைய முயற்சியா 2% வானம் பார்த்த பூமியா வானம் பார்த்த பூமியா பத்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் 10% போர் போடுகிறாயா உன்னுடைய உழைப்பு கொஞ்சம் இருக்கிறதா 5% கொடுக்க வேண்டும் 20ல ஒன்று அதே நேரத்திலே முழுவதும் உன்னுடைய முயற்சியா பிசினஸா முயற்சியா நீ 2% கொடுத்தால் போதும் 40 இல் ஒன்று கொடுத்தால் போதும் என்ற சலுகை இந்த சமுதாயத்திற்கு கிடைத்தது ஆனால் அன்புக்குரியவர்களே ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றால் இந்த சலுகை இல்லை பதினெட்டாவதாக ருஹ்பானியா முந்தைய சமுதாயத்துல எல்லாம் பிறக்கிற குழந்தையில ஒரு குழந்தைய பள்ளிவாசலுக்கு கொடுத்துடணும் ருஹ்பானியத் துறவரம் கொண்டவர்களாக ஆக்க வேண்டும் மார்க்கத்திற்காக அர்ப்பணிக்கணும் ஒரு குழந்தையை அர்ப்பணிச்சிடணும் அதனாலதான் மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த தாயார் ஹன்னா எந்த பேனா எதிர்நீச்சல் அடித்து வருகிறதோ அவர்தான் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் எல்லாரும் பேனாவை தூக்கி போட்டாங்க ஒரு ராத்துல போட்டா அது வாட்டுக்கு போயிட்டே இருக்குது சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் போட்ட பேனா மட்டும் எதிர்நீச்சல் அடித்து வருகிறது மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை வளர்க்கிற பொறுப்பை சக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எடுத்தார்கள் வரலாறு சொல்கிறது துறவு என்பது முந்தைய சமுதாயத்தில் இருந்தது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் சமுதாயத்துக்கு இதெல்லாம் வேண்டாம் ரப்பே தீனுக்காக அதெல்லாம் வேண்டாம் கல்யாணம் பண்ணாம அதெல்லாம் வேண்டாம் ரப்பே தவறுக்கான வாய்ப்பதில் நிறைய இருக்கிறது ரப்பே வேண்டாம் ரப்பே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாருக்கு உன் சமுதாயத்திலே துறவரமே இல்லை அதனாலதான் தீனுக்காக யார் அர்ப்பணிச்சிருக்கிறாங்களோ அஜத்துமார்களுக்கு தான் ஏழு புள்ள எட்டு புள்ள ஏழாயிரம் தான் சம்பளம் வாங்குவார் ஏழு புள்ள வச்சிருப்பார் ருஹ்பானியத்தில்லை அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் பத்தொன்பதாவதாக பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகை முந்தைய சமுதாயம் எல்லாம் சாப்பிட உட்கார்ந்தா நாம தொழுகைக்கு ஒளி செஞ்ச மாதிரி கையை காலு எல்லாத்தையும் கழுவிட்டு தான் உட்கார்ந்து சாப்பிடணும் மனு எல்லாம் அப்படி ஒரு சட்டம் இருந்துச்சு சும்மா வந்து சாப்பிட முடியாது கைகால் அத்தனையும் ஒளி செய்வதை போன்று செய்துவிட்டு அமர வேண்டும் இதுக்கு கூட பெருமானார் சலுகை வாங்கி கொடுக்கறாங்க என் உம்மத்து சாப்பிட்டுட்டே இருப்பான் ஒவ்வொரு தடவை ஒளி செஞ்சு ஒளி செஞ்செல்லாம் சாப்பிட முடியாது அதனால என் உம்மத்திற்கு ரப்பே ஓ உம்மத்து சும்மா கைய கழுவுனா போதும் கையை கழுவுனா போதும் சாப்பிட்டுக்கலாம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் வாங்கி கொடுத்த பெருமானார் வாங்கி கொடுத்த சலுகையை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் இருபதாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்த தருகை யாராவது ஒருவன் நம்முடைய பொருளை திருடிட்டா அவனை அடிமையாக்கிக் கொள்ளலாம் என்று ஒரு உம்மத்துக்கு அல்லாஹ் சொல்லியிருந்தார் ஏதாவது ஒரு நான் தான் திருடிட்டான் ஜேப்ல இருந்து ஒரு 2 ரூபாய் திருடிட்டான் அவனை புடிச்சு அடிமையாக்கிடலாம் காலம் முழுக்க அடிமை அவனை விற்கலாம் அவனை அடிக்கலாம் உதைக்கலாம் எதுவும் செய்யலாம் அல்லாட்ட அல்ல இப்படி எல்லாம் நீ சொன்ன என் சமுதாயத்தினுடைய நிலைமை என்ன ஆகும் ரப்பே என்று சொல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் திருடுபவனை விற்க முடியாது வாங்க முடியாது திருடுபவன் தௌபா செய்தால் அந்த தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் திருடுபவனுக்கு நாற்பது கசையடி என்று குறைத்து சலுகையை குறைத்து வாங்கி கொடுத்தவர்கள் குமான் நபிகள் குமான் ஸல்லல்லாஹு செல்லப்பட்டவர்கள் இருபத்தி ஒன்னாவது சலுகை திருமண செலந்தா அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுக்கிறார்கள் பெரும்பாவம் செய்தவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது முந்திய உம்மத்துல யாரெல்லாம் பெரும்பாவம் செய்யறானோ வினா செய்யறவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது வட்டி வாங்குறவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது லஞ்சம் வாங்கக்கூடியவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது பெற்றோர்களை நிந்திப்பவன் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது ஆனால் பெருமனா ஸல்லல்லாஹு அலைஹி ரப்பே இது வேண்டாம் ரப்பே இப்படி பார்த்தா எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகாம போயிடுவாங்க ரப்பு என்று சொல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அதையும் மாற்றிக் கொடுக்கிறான் சில சிறப்பு தினங்கள் இருக்கிறது அந்த தினங்களிலே அவன் அழுது கேட்டால் எவ்வளவு பாவம் செய்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் நான் மன்னித்து விடுகிறேன் என்று ரபுல் ஆலமீன் சிறப்பு சலுகையை இந்த உம்மத்திற்கு மட்டும் வழங்கியிருக்கிறான் இருபத்தி இரண்டாவது நிக்கா நாலு கல்யாணம் பண்ணிக்கலான்னு இந்த உம்மத்துக்கு தான் இல்ல சொன்னான் நசராணிகளுக்கு ஒண்ணுதான் யூத சமுதாயத்திற்கு நிறைய கட்டுப்பாடுகள் நாலு கல்யாணம் பண்ணிக்க ஆனா அதனால அஜர் சொல்லிட்டாருன்னு எல்லாரும் பொண்ணு தேட ஆரம்பிச்சிருவேன் யாருக்கு அல்ல அதையும் சொல்கிறார் மா தோபலுக்கு மினன் நிசாயி மஸ்னா வ இன் ஹிப்தும் அல்லா நீதமாக நடக்க முடியும் இருந்தால் நாளை இன்றைக்கு இஸ்லாமியர்களை பார்த்து வருகிற குற்றச்சாட்டுகளில் இதுவும் உண்டு நாலு கல்யாணம் பண்ணிக்கிறான் நாலு கல்யாணம் அசல்ல பண்றவன்னா வேற ஒருத்தன் தான் புள்ளி விவரத்தை பாருங்க இந்த நாலு யாருக்கு ஒரு ஒரு வாலிபத்திலேயே திருமணம் முடிக்கிறான் மனைவி இறந்து போகிறார் இவர் கல்யாணம் பண்ணாமலே வாழ்வதா யோசித்து பார்க்க வேண்டும் அல்லது மனைவி நோயாளியாக இருக்கிறார் மனைவியோடு ஒன்று சேர முடியாது தவறுக்கு சென்று விடுவான் தவறிலிருந்து ஒரு மனிதனை தடுப்பதுதான் திருமணம் அந்த மனிதனை தடுப்பதற்கான நாலு வழிகளுக்கு மேல் வேறு வழி இல்லை என்பதை தீர்மானித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி ஒரு சட்டத்தை இறக்குகிறார் யோசித்து பார்க்கிறோம் தலாக்கினுடைய சலுகை பெருமான செலல்லா அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுத்தது முந்தைய சமுதாயத்துல ஆயிரம் தலாக் வேணாம்னு சொல்லலாம் ஆயிரம் தலாக் நசராக்களிடத்திலே தலாக்கே சொல்ல முடியாது ஒரு தடவை கல்யாணம் முடிச்சா அது சொர்க்கத்திலே தீர்மானிக்கப்பட்டது சொர்க்கத்துக்கு போற வரைக்கும் தலாக்கே கிடையாது ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்த சலுகைகளில் ஒன்று தலாக் சேர்ந்து வாழ முடியவில்லை உண்மையிலேயே பிரச்சனை இருக்கிறது நீங்கிக் கொள்வதற்கான வழிகளையும் பெருமானார் அழகாக வாங்கி கொடுக்கிறார்கள் இருபத்தி மூன்றாவதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்தது இஹ்திலாஃபுல் ஐம்மா ரஹ்மா கருத்து வேற்றுமை கூட ரஹ்மத்து தான் என்கிறார்கள் உலகத்தில் யாருக்குமே இல்ல கருத்து வேற்றுமை அதாபு கருத்து வேற்றுமை கூட ரஹ்மத் இதிலேயும் பயன் இருக்கிறது என்று ரஹ்மத்தாக்கி கொடுத்தார்கள் இருபத்தி நான்காவதாக முந்தைய சமுதாயத்தை எல்லாம் அல்லாஹ் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தியது உன் கால்ரா கால்ரா வந்துருச்சுன்னா அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் அதாப கொடுக்கறான்னு அர்த்தம் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகளுக்கு கால்ராவை கொடுத்து அல்லாஹ் அளித்தான் அல்லாஹ் என்னுடைய உம்மத்துக்கு கால்ரா வந்து விட்டால் அதை அதாவாக ஆக்கி விடாதே என்று பெருமானார் கையேந்து அல்லாஹ் அப்படியே சட்டத்தை மாத்திரா உன் உம்மத்து வயிற்றோட்டத்தால் கால்ராவால் இறந்து போய் விட்டார் அவர்கள் ஷஹீத் என்றான் மர்த்தபாவை மாறுகிறது அதாவை ஷஹாதத்தாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக் கொடுக்கிறார்கள் ஐந்து அவராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்த பெரும் சலுகை மற்ற சமுதாயத்தினுடைய அமல்கள் எல்லாம் வானத்துக்கு மேல உயர்த்தப்படும் எந்த ஹதீஸும் இல்ல அந்தந்த நேரத்துல அவர்களுக்கு என்னென்ன அமல் செய்கிறார்களோ அதற்கேற்ற கூலிகளை அல்ல உலகத்திலே கொடுத்துருவான் வானுக்கு மேலேயும் உயர்த்தப்பட்டு இந்த சமுதாயம் பாதுகாக்கப்படும் சமுதாயத்தின் அமல் பாதுகாக்கப்படும் என்றிருந்தது இந்த சமுதாயத்திற்கு மட்டும்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த சலுகை ஆறாவதாக பெருமானார் சலல்லாஹு அலைஹி செல்லும் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த சலுகை பிசினஸுக்கு போனாலே பாவம் மன்னிக்கப்படும் மற்ற சமுதாயத்துல கடைவீதிக்கு போனா சைத்தா வர்றான்னு சொன்ன சமுதாயம் இன்னமின ஒருத்தர் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக மனைவி மக்களை காப்பாற்றுவதற்காக பையை எடுத்துட்டு கடவீதிக்கு போக போனால் நடக்க நடக்க எட்டுக்கு எட்டு அவருடைய பாவங்கள் அளிக்கப்படும் பெருமானா செல்லல்லா சொன்னார்கள் உலகத்தில் எந்த சமுதாயத்திற்கும் இப்படி ஒரு சலுகை சட்டம் இல்லை அடுத்ததாக இருபத்தி ஏழாம் இந்த சமுதாயத்திற்கு கொடுத்த பெரிய சலுகை என்ன தெரியுமா பில் மாரூஃப் நல்லதை ஏவி தீயதை தடுப்பது என்பது முந்தைய சமுதாயத்திலே ஒரு குறிப்பிட்ட சாராருக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அவங்க தான் நல்லதை ஏமணும் அவங்க தான் தீமையை தடுக்கணும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என் உம்மத்துக்கு எல்லோரும் நல்லதை ஏவலாம் யாரும் நல்லதை தடுக்கலாம் சின்ன பையன் கூட தீமையை தடுக்கலாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்னவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறுவன் குறுக்கே ஓடுகிறான் கீழே விழுந்தான் அபுகணிப்பா ரமத்துல்லா மேல தூக்கி பார்த்து போப்பா பார்த்து போப்பா இப்படி எல்லாம் நீ கீழே விழுகாதப்பா என்று சொல்ல நான் கீழே விழுந்தா தப்பு இல்ல நீங்க பார்த்து போங்க நீங்க சரிகி கீழே விழுந்துட கூடாதுன்னா நான் சிறுவன் தவறில்லை நீங்கள் சருகினால் இந்த சமுதாயத்திற்கே நஷ்டம் வந்துவிடும் ஜாக்கிரதையாக செல்லுங்கள் நான் அந்த சிறுவனிடத்திலே பாடம் படித்தேன் என்கிறார்கள் அபு ஹனீஃபத்தில் கூஃபி ரஹமத்துல்லாஹி தஆலா அலைகின்றார் நல்லதை ஏவுதல் தீமையை தடுத்தல் எல்லோருக்கும் பொதுவானது என்ற சலுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு மட்டும் வழங்குகிறார்கள் எட்டாவது மாபெரும் சலுகை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைச்சி சொன்னாங்களாம் எனக்கும் உம்மத்தை முகம்மதியாவுக்குள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா பிள்ளைகள்லாம் கேட்டாங்களா என்ன வித்தியாசம் நாலு வித்தியாசம் உண்டுன்னாங்க என்ன என்று தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கேட்கிறார்கள் என்னுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதற்கு மக்காவுக்கு வரவழைத்தான் அங்குதான் என் தௌபா ஏற்கப்பட்டது ஆனம் இறங்கினது இலங்கையில் இந்தியாவோட இறங்கினர் ஆதம் இலங்கையில் இறங்கி அழுது அழுது அழுது அழுது 200 வருஷம் அழுது அழுது கடைசியில மக்காவுக்கு போய் ஜபல் ரஹ்மத்துக்கு கீழே அழுது பிறகு மேல போய் அழுது எல்லாம் அழுதுக்கு பிறகு தான் அல்லாஹ் என் தௌபாவை ஏற்றான் என் தௌபாவை ஏற்ற இடம் மக்கா உம்மத்தே முஹம்மதியாவின் தௌபாவை ஏற்கிற இடம் குல்லு மக்கான் எந்த இடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ஏற்பான் எந்த இடத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ஏற்பான் எவ்வளவு வித்தியாசத்தை பெருமானார் வாங்கி கொடுத்திருக்கிறாங்க நான் பாவம் செய்ததால் என் ஆடையை கலட்டினான் இறைவன் உம்மத்தே முகம்மதியா பாவம் செய்தால் அல்லாஹ் ஆடைகளை கலட்ட மாட்டான் என்றார்கள் அவங்க பாவம் செஞ்சதுனால அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஆடையை அகற்றினான் அந்த நிலை நமக்கு இருந்துச்சுன்னா மழைக்கு நேரம் வந்து ஆடையை கழட்டிடுவார் ரோட்ல போயிட்டு இருக்கும் போதே ஆடையை கழட்டினா என்ன ஆகிறது யோசிச்சு பாருங்க ஒரு ஆள் ட்ரெஸ் போட்டு போவானா ஜீன்ஸ் போட்டுட்டு அதை போட்டுட்டு இதை போட்டு ஜுப்பாவை போட்டு வெட்டிய கட்டிட்டு எல்லாம் ஆடை இல்லாமல் அரை மனிதனாக மிருகங்களாக மாறும் சூழல் வந்துவிடும் மூன்றாவதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள் நான் பாவம் செய்ததால் என் மனைவியையும் என்னையும் 200 ஆண்டுகள் அல்லாஹ் பிரித்தான் ஆனா உம்மத்தி முகம்மதியாவை அல்லாஹ் அப்படி பிரிக்க மாட்டான் பிரிக்க மாட்டான் நாலாவது நான் பாவம் செய்ததால் பூமிக்கு இறக்கப்பட்டேன் அவர்கள் பாவம் செய்வதால் கபருக்கு இறக்கப்பட மாட்டார்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள் என்றால் இவ்வளவு சலுகைக்கு யார் காரணம் யோசிக்க வேண்டும் இருபத்தி நான்காவதாக இந்த சமுதாயத்திற்கு கிடைச்சிருக்கிற பெரிய சலுகை என்ன தெரியுமா முந்தைய சமுதாயத்தில் எல்லாம் ஒரு சின்ன பாவம் செய்யிட்டா கூட அவங்க வீட்டு கதவுல பொறிக்கப்பட்டிருக்கும் அப்துல் காதர் பாய் இன்று இரவு இந்த பாவம் செய்தார் அதனால் அவருக்கு பரிகாரம் இது பொறிக்கப்பட்டிருக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாம் இல்லைனா இல்லனா நமக்கு அப்படி பொறிக்கப்பட்டிருச்சுன்னா என்ன ஆகிறது நம்ம தெரியாம ரகசியமா சினிமா போயிட்டு வந்திருப்பாரு கதவுல எழுதியிருக்கோம் இன்றைக்கு அப்துல் ரஹ்மான் பாய் இந்த தியேட்டருக்கு சினிமாவுக்கு போனார் அதற்கு பரிகாரம் எத்தனை ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இவர் எப்பயுமே வாடியும் பெயிண்ட்டுமா எடுத்துட்டு அலைய வேண்டியதுதான் எங்க போனாலும் பெயிண்டோட தான் அலையணும் அன்பிற்குரியவர்களே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள் அல்லாஹ் கடைசியில கொடுத்தான் குல்லு உம்மத்தி முஆஃபா எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் இல்லல் முஜாஹிரீன் ரகசியமாக செய்கிற எல்லா பாவமும் மன்னிக்கப்படும் பாவம் செய்துவிட்டு பகிரங்கமாக சொல்லுகிற பாவத்தை தவிர வட்டி வாங்குறவன் வட்டி வாங்குறேன்னு பகிரங்கமா சொல்றதில்ல லஞ்ச வாங்குறவன் லஞ்ச வாங்குறேன்னு பகிரங்கமா சொல்றதில்ல ஆனால் பகிரங்கமாக சொல்லுகிற ஒரு பாவம் மட்டும் நம் சமுதாயத்திலே இன்னும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது அதுதான் டௌரி தௌரி பாவம் நான் என் பையனுக்கு நூறுக்கு நூறு வாங்கினேன் எண்பதுக்கு எண்பது வாங்கினேன் நீங்க உன் பையனுக்கு எவ்வளவு வாங்குறீங்க என்று பகிரங்கமாக சொல்லப்படுகிற ஒரு பாவம் இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிறது என்றால் இந்த வரதட்சணை மட்டும்தான் இதை மட்டும் அல்லாஹ் மன்னிப்பதில்லை பாக்கி எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான் பெருமானார் சட்டம் வாங்கி கொடுக்கிறார்கள் இருபத்தி ஐந்தாவதாக இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த பெரிய சலுகை முழு சமுதாயத்தையும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் முந்தைய சமுதாயத்தில் அழித்தான் யூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கோமுகள் மொத்தம் ஒரு லட்சம் பேர் அறுபதாயிரம் பேர் கெட்டவன் நாற்பதாயிரம் பேர் நல்லவன் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எல்லாத்தையும் சேர்த்து அழைச்சிட்டான் கொடுக்கும் கொடுக்கும்போது நாற்பதாயிரமும் சேர்ந்துருச்சு இந்த நாற்பதாயிரம் தடுக்கவில்லை அதனால் அழித்தேன் தான் சுலைம் அலைஹிஸ்ஸலாத்துடைய கோமுகள் அளவு நிர்வகியில் மோசடி செய்தார்கள் கவுமுகளை அல்ல அழிச்சான் லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கவுமுகள் ஓடின சேர்க்கை கவுமுகளை அல்லாஹ் அழிச்சான் ஆனா பெருமானார் என்னுடைய சமுதாயத்தை இப்படி ஒட்டுமொத்தமா உன் சமுதாயத்திற்கு ஒட்டுமொத்த அழிவு இல்லை என்றார் வேற எந்த சமுதாயத்திற்கும் கொடுக்காத சலுகை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் இந்த சமுதாயத்திற்கு ஹுமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்தானே எண்ணி பார்க்கிறோம் எவ்வளவு பெரிய சலுகையை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார் அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே இருபத்தி ஆறாவதாக இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச பெரிய வாக்கியம் என்ன தெரியுமா இன்ஷா அல்லா கிடைச்சிருக்கு நமக்கு மட்டும்தான் சலாத்துல் இஸ்திஹாரா நமக்கு மட்டும்தான் உலகத்தில் வேற யாருக்குமே இல்ல இன்ஷா அல்லா எவ்வளவு பெரிய வந்துட சொல் இன்ஷா அல்லா சொல்லிவிட்டால் அல்லாஹ் ரபுல் பெரிய காரியங்களை நான் காப்பாற்றுகிறேன் என்கிறான் பெருமனா செல்லல்லா அலிஸ்லாம் மறந்துட்டு ஒரு தடவை இன்ஷா அல்லா சொல்லலைன்னு பதினஞ்சு நாள் வகி நின்று விட்டது இன்ஷால்லா சொல்லாதனால வரலாற்றிலே எல்லாம் அக்கானி சொல்லுவார்கள் அதனால மாட்டு சந்தைக்கு போயிட்டு இருக்கிறான் ஒருத்தர் சொன்னாரு எங்கெங்க போறீங்க மாட்டு சந்தைக்கு போறேன் மாடு வாங்க போறேன் கையில காசு இருக்கு பையில பணம் இருக்கு அதனால நான் போறேன் இன்ஷால்லா சொல்லிட்டு போங்களேன் எதுக்கு இன்ஷால்லா சொல்லணும் என் கையில காசு இருக்கு நான் மாட்டு சந்தைக்கு போறேன் ரோடு நல்லா தெரியுது நான் போறேன் எனக்கு இன்ஷால்லா சொல்லணும் இன்ஷால்லா சொல்ல மாட்டேன் போயிட்டே இருக்கும்போது காசு காணாம போச்சு காணாம போனதுக்கு பின்னாடி வர்றான் இன்ஷா அல்லாஹ் போனனா இன்ஷா அல்லாஹ் அந்த ரோட்டுக்கு போனனா இன்ஷா அல்லாஹ் பாக்கெட்டை பார்த்தனா இன்ஷா அல்லாஹ் ஜேப்க்குள்ள கைய விட்டனா இன்ஷா அல்லாஹ் காசு காணாமா இப்ப ஆயிரம் இன்ஷா அல்லாஹ் இப்ப இன்ஷா அல்லாஹ்வை எங்க சொல்லணுமோ அங்க சொல்லணும் இன்ஷா அல்லாஹ் என்பது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த வரப்பிரசாதம் அடுத்ததாக சலாத்துல் இஸ்திகாரா முந்திய சமுதாயத்துக்கு இப்படி ஒரு தொழுகையே இல்ல நல்லதை நாடி தொழுகும் தொழுகை சலாத்துல் இஸ்திகாரா இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல ரப்பல் ஆலமீன் கொடுத்தது வேற எந்த சமுதாயத்துக்குமே அல்லாஹ் கொடுக்கல எண்ணி பார்க்கிறோம் ஒருத்தர் நல்லது நடக்கணும்னு நினைச்சா ரெண்டு ரக்கா தொழுது விட்டு உள்ளத்திலே நலவை நீ கொடு என்று சொன்னார் மூன்று நாள் தொடர்ந்து செய்தால் அல்லாஹ் நலவை உள்ளத்தில் போடுவான் அல்லது கனவில் போடுவான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் இந்த சலுகை இந்த சமுதாயத்திற்கு மட்டும் சொந்தமானது அடுத்ததாக எழுபதாயிரம் பேர்கள் எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் இருபத்தி ஏழாவதாக இந்த சமுதாயத்துக்கு கிடைச்சிருக்கிற சலுகை எந்த கேள்வி கணக்கும் இல்லாமல் எழுபதாயிரம் பேர் வேற எந்த சமுதாயத்துக்கான எல்லாம் பெருமை நான் சொல்லும் போதே உட்காசரையில எந்திரிச்சிட்டாங்க அந்த எழுபதாயிரத்தில் நானும் ஒருவனாக இருக்க வேண்டும் நாயகமே நீங்க துவாச்சிங்க நாயகமே முந்திக் உக்காஷா உக்காஷா அந்த 70000த்தில் நீயும் ஒருவர் என்று சொல்லிவிட்டார்கள் அடுத்த ஒரு சகாவி நாயகமே நானும் சபக்க கபிகா உக்காஷா ஒருத்தருக்கு தான் சான்ஸ் முந்திக் உக்காஷா வேறு யாருக்கும் அந்த சான்ஸ் இல்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே இந்த உம்மத்துக்கு மட்டும் இந்த சலுகையை பெருமானார் வழங்கி கொடுக்கிறார்கள் அடுத்து 28வதாக ஹிசாபி யசீரா மற்ற சமுதாயத்துக்கு எல்லாம் கேள்விகளுக்கு கடுமையா இருக்கும் ஆனா இந்த சமுதாயத்துக்கு மட்டும் கேள்விகளுக்கு ரொம்ப குறைவு இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஏன்னா முந்தைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து மூத்தா போனவங்க யோசிச்சு பாருங்க கபருக்குள்ள எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஆனா இந்த சமுதாயத்துக்கு கிடைச்ச பாக்கியம் எல்லாத்துக்கும் பின்னாடி வந்திருக்கிறோம் கேள்விகளுக்கு குறைவான சமுதாயம் இந்த சமுதாயம் 29வதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கி கொடுக்கிறார்கள் அல்லாவுக்கும் அடியாருக்கும் மற்ற சமுதாயத்திலே இடைத்தரகர்கள் இருந்தார்கள் அல்லாவுக்கும் அடியாருக்கும் மத்தியில நேரடியா அல்லாட்ட கேட்க முடியாது இன்னொருத்தர்ட்ட கேட்டு அவர் மூலமா போவாங்க இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்துவ சமுதாயத்தில் இருக்கிறது நேரா போய் பாதிரியார் கால பிடிச்சா தான் அவர் அல்லா பாடி ஏத்து விடுவாரு ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை சொல்லவில்லை நேரடியாக பதுக்குருனி அதுக்குருக்கும் பதுக்குருனி அதுக்குருக்கும் நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைக்கிறேன் நேரடியாக என்னிடத்தில் கேளுங்கள் உதுல்லாஹ் அல்லாஹ்வை அழையுங்கள் அல்லாஹ் பிடரி நரம்பை விட உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்ட சமுதாயம் இந்த சமுதாயம் பெருமானார் எவ்வளவு வாங்கி கொடுத்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல உமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைந்த அமன் அதிக கூலி வாங்கி கொடுத்தது இந்த சமுதாயத்துக்கு மட்டும்தான் அமல் கம்மி கூலி அதிகம் முந்தைய சமுதாயம் நிறைய அமல் செஞ்சா கூட கூலி கிடைக்காது இந்த சமுதாயத்திற்கு குறைவான அமல் கூலி அதிகம் நினைவாற்றல் அதிகம் உள்ள சமுதாயமும் இந்த சமுதாயம் தான் முப்பத்தி ஒன்னு நினைவாற்றல் அதிகம் உள்ள சமுதாயம் மத்த சமுதாயத்துக்கு இவ்வளவு நினைவாற்றல் கிடையாது இவ்வளவு கல்வி இருந்ததா நவதலைச்சன காலத்தில் என்னைக்காக ட்ரெயினை யோசிச்சு பார்த்திருப்பானா நவதலைச்சன கவுமுகள் மூசலைகளா கவுமலை நிகா சைக்கிளை யோசிச்சு பார்த்திருப்பானா அன்புக்குரியவர்களை நினைவாற்றல் அதிகமான சமுதாயம் இந்த சமுதாயம் பெருமானார் கேட்டு அல்லாஹ் கொடுத்தது முப்பத்தி இரண்டாவதாக உலமா உம்மத்தி க அன்பியா இஸ்ராயில் மார்க்க அறிஞர்களை நபியின் ஸ்தானத்துக்கு உயர்த்தியது பெருமானார் இந்த காலத்து உலமாக்கள் உலமா உம்மத்தி என்னுடைய காலத்தின் அறிஞர்கள் க அன்பியா இஸ்ராயில் பனூ இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் நபிமார்களுக்கு ஒத்தவர்கள் இவ்வளவு பெரிய வார்த்தை இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வாங்கி கொடுக்கிறார்கள் அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கி கொடுத்த சலுகை என்ன தெரியுமா தரஜாத்துல் விலாயா விலாயத்தினுடைய தரஜா முந்தைய சமுதாயத்திலனா வலிமார்கள் ரொம்ப கம்மி விலாயத்தினுடைய தரஜாவை இந்த சமுதாயத்திற்கு வாங்கி கொடுத்தார்கள் அதனாலதான் வழிமார்கள் வழிமார்கள் பல படித்திரங்கள் நுக்கபாக்கள் மொத்தம் முன்னூறு பேர் தான் உலகத்திலே இருக்கிறாங்க அந்த நுக்கபாக்களை விட சிறந்தவர்கள் நுஜமாக்கள் உலகத்துல எழுபது பேர் தான் இருக்கிறாங்க அதை விட சிறந்தவர்கள் அபுதால்கள் நாற்பது பேர் தான் இருக்கிறார்கள் அதை விட சிறந்தவர்கள் முக்தார்கள் பத்து பேர் இருக்கிறார்கள் அதை விட சிறந்தவர்கள் அன்வார்கள் ஏழு பேர் இருக்கிறார்கள் அதை விட சிறந்தவர்கள் அவுத்தாதுகள் ஐந்து பேர் இருக்கிறார்கள் அதை விட சிறந்தவர்கள் இமாமான் இரண்டு பேர்கள் இருக்கிறார்கள் அதை விட சிறந்தவர்கள் குத்துபுகள் ஒருத்தர் தான் இருப்பார் அதுல பட ஸ்டேஜ் இந்த சலுகை பெருமானார் தான் வாங்கி கொடுக்கறாங்க ஸ்டேஜ் இந்த குத்துபுண்டா யாரு எல்லாம் அல்லாஹ் என்று நினைத்து யார் வாழுகிறாரோ தான் குத்து எல்லாமே அல்லாஹ் கௌசலாலத்தினுடைய வரலாறை நான் அடிக்கடி சொல்வதுண்டு இருந்தாலும் குத்துவை பற்றி நினைவூட்டுவதற்கு இதை சொல்லியாகவன் கௌசலாலத்தை பார்ப்பதற்காக ஒரு ஷேக் வந்திருக்கிறார் ஒரு வயசான மனுஷன் வந்திருக்கிறாரு ஆத்துக்கு அந்த பக்கம் அவர் இருக்கிறாரு கவுசல் இந்த பக்கம் இருக்கிறாங்க தன்னுடைய மாணவனை கூப்பிட்டு வயசான மனுஷன் வந்திருக்கிறாரு சாப்பாடு கொண்டு போப்பான்னு ஒரு அஞ்சாறு பேத்துக்கு சாப்பாடை ரெடி பண்ணி கொடுத்து விட போறான் பையன் சாப்பாட்டை கொண்டு முறியிட்டு போறாரு ஆறு ஓடிட்டு இருக்கு கடக்கிறதுக்கு பரிசல் இல்ல கடக்கிறதுக்கு பாலம் இல்ல கடக்கிறதுக்கு படகு இல்ல கடுமையா வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது மீண்டும் வந்த சேகு அந்த பக்கத்து இருக்காருன்னு சொல்றீங்க ஆனா சாப்பாட்டை கொண்டு போய் நான் எப்படி கொடுக்கிறது இடையிலே ஆறு ஓடுகிறது ஆற்றை கடப்பதற்கு என்னால் முடியாது கௌசல் யானம் சொன்னாங்களா பெண் ருசி அறியாதவர் வழிபட சொன்னார் இப்ப சொல் கௌசலாளுக்கு நாலு மனைவி 49 புள்ள இருக்கு நாலு மனைவி நாற்பத்தொன்பது புள்ள பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் இந்த மாணவனுக்கு கிறுகிறுன்னு சுத்துது என்னடா பெண் ருசி அறியாதவர்னு சொல்றாரு ஆற்றிடத்திலே சொன்னார் வழி பிறந்தது சென்றார் சேகட்ட கொண்டு போய் சாப்பாட்டை கொடுக்கிறார் நாலு பேர்த்து சாப்பாட்டை அவரே சாப்பிட்டார் கொண்டு வந்த பையன்டே ஒரு ரொட்டி சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு எதுக்குமே சொல்லல தானே முழுக்க அடிச்சுட்டு வெறும் பாத்திரத்தை கொடுக்க இவர் பாத்திரத்தை தூக்கிட்டு ஆற்றிடத்திலே சென்றார் ஆற்றிடத்திலே சென்று சொன்னார் பெண் ருசி அறியாதவர் வழிவிட சொன்னார் வழிவிட மறுத்தது ஆர் ஓடிட்டு தான் இருக்குது நேரா இந்த சேகத்தை வந்தாரு வந்த உடனே என்னங்க ஆத்த கடந்து போகணும் என்ன செய்யறது இவர் சொன்னாரு உண்டு ருசி அறியாதவர் வழிவிட சொன்னான்னு சொல்றாரு இவனுக்கு தலை சுத்துது உண்டு ருசி அறியலையா அஞ்சு பேத்து சாப்பாட்டை ஒன்னா முழுங்கினானே இருந்தாலே உண்டு ருசி அறியவில்லை நேரம் ஆட்டிடத்திலே சென்றார் சொன்னார் வழி பிறந்தது அவசர இடத்துல நேரா போய் நீங்க சொன்னதும் புரியல அவர் சொன்னதும் புரியல என்னதான் சொல்றீங்க சீக்கிரம் சொல்லுங்க கௌசலாடம் சொன்னாங்க பொதுவாகவே இறைநேசர்கள் நேரடியா சொல்றது இல்ல ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு ரெண்டு வாழை கையில கொடுத்து தண்ணிய ஒரு தலைக்கு மேல வச்சு தண்ணிய கையில கொடுத்து திருவிழா நடக்குது இந்த இடத்துல விழா நடக்குது போய் சுத்தி காட்டிடுவாங்க ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தா தலை எடுத்துட்டு வந்துருங்க ரெண்டு பேர் வாளோட போறான் திருவிழாவெல்லாம் சுத்தி காட்டப்படுது மறுநாள் காலை வந்த உடனே ஹவுசலாளன் கேட்டாங்க விழாவெல்லாம் எப்படி நடந்துச்சு எங்க விழாவை பார்த்தேன் நான் கழுத்து முழுக்க என் கவனம் முழுக்க கழுத்துல தானே இருந்துச்சு தண்ணி கீழே போச்சுன்னா கழுத்து போயிருமே நான் ஒண்ணும் பார்க்கவே இல்லை கௌசலானம் சொன்னார்கள் நாங்களும் இப்படித்தான் சாப்பிடுவோம் குடிப்போம் உறங்குவோம் எல்லாம் செய்வோம் திருமணம் முடிப்போம் எல்லாம் நடக்கும் எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும் எங்கள் கவனம் முழுக்க அல்லாஹ்வாக இருக்கும் இந்த சலுகையை வாங்கி கொடுத்தவர்களும் பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு வஸல்லம் இந்த சமுதாயத்திற்கு 700 சலுகைகளை வாங்கிக் கொடுத்திருக்கிறார்கள் எனவே அந்த பூமானுக்காக நாம் அதிகம் அதிகம் செலவாத்தை சொல்லி அண்ணலின் வழியில் நடந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக வாஹுரு தஅவா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم انت السلام ومنك السلام واليك يرجع السلام تبارك ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام اللهم يا غني يا حميد يا مبدع يا معيد يا رحيم يا ودود أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عن من سواك ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ஷா அல்லாஹ் நேற்று உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட செய்திகள் ரெக்கார்டிங் செஞ்சவங்க யார்கிட்டயாவது இருக்குதுங்களா கொடுக்க வேண்டியது யாராவது வச்சிருக்கீங்களா கொண்டாங்க பேர் டிக் பண்ணி யாராவது கொடுக்க வேண்டியதா கொடுத்துட்டீங்கன்னா இஷ்யூ பண்ணிடலாம் ஏகദേശம் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வந்துருச்சு இன்ஷால்லா இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இன்ஷால்லா சீடி கொடுத்துடலாம் நினைக்கிறேன் அது சீடி கொடுங்க அப்படியே உட்காருங்க வரிசையா அப்படியே உட்காருங்க அப்படியே உட்காந்தீங்கன்னா கொடுத்துடலாம் சரி அப்படியே கொண்டு வருவாங்க வாங்கிக்கலாம் ஜஃபர்லா பாய் ஜஃபர்லா பாய் அப்படியே அப்படியே ஒரு லைனுக்கா போங்க உட்காருங்க